உபாகம புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்கள் படிப்போம் The book of Deuteronomy chapter 11 verse 27, 28 and 29. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் இதோ இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசிர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்கள் ஆனால் சாபமும் வரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக Glory இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் behold i set before you this day a blessing and a curse உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் a blessing if you obey the commandments of the lord your god உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமற் போனால் சாபமும் வரும் என்று வேதம் சொல்கிறது and a curse if you will not obey the words of your god இங்கே ரெண்டு காரியங்களை மிக முக்கியமாக நாம் பார்க்கிறோம் We see two very important things here. ஒன்று ஆசீர்வாதம் மற்றொன்று சாபம் First, we see a blessing. On the other hand, we see a கர்த்தரின் curse. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் A blessing if we hearken to the commandments of God, கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமற் போனால் சாபம் and a curse at the same time if we do not obey the commandments of God. இந்த வசனங்களிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் What do we understand from these words? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் It is the desire and will of God that the children of God should obey the commandments of God. ஆனால் இன்றைய உலகத்தை எடுத்துக்கொள்ளும் போது எங்கே பார்த்தாலும் மக்கள் கீழ்ப்படியாமை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் But when you consider the world today, everywhere you look, There are people devoid of முழு உலகத்தில் இருக்கிறதான மக்களும் கீழ்ப்படியாதவர்களாகத்தான் இன்றைக்கு காணப்படுகிறார்கள் all over the world people are found in a disobedient state ஆனால் இப்படிப்பட்ட உலக மக்களுடைய மத்தியிலே ஒரு சிறு கூட்ட தேவ ஜனங்கள் கத்தருக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிறார்கள் அவர்கள்தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் But in the midst of this disobedient group of people, there is a small group of people who are obedient to God and they can inherit the blessings of God. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் கத்தருக்கு நாம் கீழ்ப்படிவுளாய் இருக்கிறோமா So in these last days, let us examine and see if we are indeed obeying the words of God. கீழ்ப்படியாமல் போனால் என்ன சம்பவிக்கும் What happens to us if we fail to obey? கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் At the same time, if we obey, what are the blessings that we can get from ஒரு God? தேவனுடைய பிள்ளை இந்த வேதத்தில சொல்லப்பட்ட இந்த சத்தியங்களை இன்றைக்கு தியானித்துக் கொள்ள வேண்டும் A child of God should meditate on the words and the truths that are mentioned in the word of God today. கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம் கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும் What are the blessings if you obey and what are the uh, curses of disobedience? நீங்கள் வேதத்தில சிலரை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து நீங்கள் நல்ல சத்தியங்களை விளங்கிக் கொள்ளலாம் When you consider certain people in the word of God, from that you can understand many truths. இந்த கீழ்ப்படியாமை என்ற சுபாவம் எப்படி இந்த முழு மனுக்குலத்துக்கு முதலாவது வந்தது How does this disobedience come uh, into mankind அந்த ஆதாம் என்ற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக முழு மனுக்குலத்துக்குள்ளேயும் இந்த சுபாவம் வந்துவிட்டது because of of disobedience of one man man adam this nature of disobedience in, was inherited by all விளக்கப்பட்டதான விருட்சத்தின் கனியை இந்த ஆதாம் என்றைக்கு புசித்தானோ கீழ்ப்படியாமை காண்பித்தானோ அன்று முதல் இந்த விழுந்து போன மனுக்குலத்துக்குள்ள இந்த கீழ்ப்படியாமை என்ற சுபாவம் வந்து விட்டது On that very day that Adam ate of the fruit that was he was not supposed to, from that day onwards, this disobedience entered into the chi- children of men. கீழ்ப்படியாமை என்ற ஜென்ம சுபாவம் சிறு வயது தொடர்ந்தே பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது This natural habit of disobedience is born with children as soon as they are small children. கத்தர் ஆதாமுக்கு என்ன சொன்னார் What does the Lord say unto Adam? தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை எல்லாம் புசிக்கலாம் You can eat of all the fruits of this garden. ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது But in the middle of garden, there is a, f- a tree of uh, knowledge of good and evil. You should not eat the fruit thereof. ஆ, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் On that very day that you eat the fruit of the tree of the knowledge of good and evil, that very day you shall die. ஆ, அந்த டிவி கூட ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிதான் Even the television said it is uh, like a tree of knowledge of good and evil. நீங்க கையில வச்சிருக்கிற செல்போன் கூட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிதான் Even the cell phone that you have in your hand, it is a tree that n- gives you both knowledge of good and evil. காரணம் என்ன தெரியுமா You know why? நீங்க டிவியில நல்ல காரியங்களும் கூட அதுல செயல் ஒளிபரப்புகிறார்கள் ஆசீர்வாதம் சேனல் இப்படி சில சேனல்ஸ்ல வந்து சில ஆண்டவருடைய காரியங்களை சுவிசேஷங்கள் ஆண்டுடைய வார்த்தைகள் வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் நல்ல பாடல்கள் இதெல்லாம் ஒளிபரப்புறார்கள் even through the television the broadcast in good things like evangelical channels and channels which of are அதே டிவில அசுத்தமான ஆபாசமான அருவருக்கத்தக்க ஆண்டுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான மாம்ச இச்சைகளை தூண்டிவிடக்கூடிய களியாட்டுகள் சிற்றின்பங்கள் உல்லாசங்கள் மோகங்கள் இதெல்லாம் அந்த டிவியில வெளி ஒளிபரப்புகிறார்கள் and at the same television they also broadcast all sorts of uh, immoral activities which instigate all fleshy lusts இதே போல தான் கையில நீங்க வச்சிருக்கிற cellphone this is the same case for the cell phone that you have in your hand செல்போன்ல பாஸ்மாருடைய பிரசங்கங்கள் வருகிறது நல்ல செய்திகள் வருகிறது நல்ல பாட்டுகளை கேட்கலாம் நல்ல ஆண்டோருடைய வார்த்தைகளை படிக்கலாம் அதுல பைபிள் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் நல்ல பைபிள் படிக்கலாம் நல்ல ஆண்டோருடைய ஆவிக்குரிய காரியங்களை இந்த செல்போன்ல நீங்கள் உபயோகிக்கலாம் Even with your cell phone, you can uh, hear the messages of different pastors. Uh, you can hear uh, Christian songs and our songs. Uh, you can use the cell phone for very good purposes. ஆனா இதே செல்போன்லயே ஆபாசமான படங்கள் பார்ப்பது ஃபேஸ்புக்ல போறது தேவையில்லாத மெசேஜ் அனுப்புவது தேவையில்லாத அருவறுப்பான காட்சிகளை பார்ப்பது தேவையில்லாத காரியங்களை கண்டு மனதையும் சிந்தனைகளையும் கெடுத்து ஆவிக்குரிய ஜீவித்தை நஷ்டப்படுத்தி பால்படுத்தி கேட்டுக்கும் அழிவுக்கும் நேராக விரைந்தோடி பாதாளத்துக்கு போகிறதான ஒரு காரியம்தான் இந்த cellphone but even the same cellphone has lot of unnecessary things like Facebook and all sorts of unnecessary immoral activities which uh, will will you fast track you to to hell ரோட்ல போகும்போது வாலிபர்கள் எல்லாம் கூடி கூடி செல்போனை வச்சுட்டு தேவையில்லாத காரியங்களை பார்த்து பேசி சிரிச்சு மகிழ்ந்து உல்லாசப்பட்டு கடைசியில நரகத்துக்கு நேராக பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள் Even on the roadsides, you can see a group of youngsters together watching all sorts of immoral things in the cell phone and thinking that it's entertainment and they run towards hell. நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது There is both good and there is evil. அப்படி என்றால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்காத ஆண்டவர் சொல்லிட்டார் But Jesus, is, God has already said you should not eat the fruit of the tree of knowledge of good and evil. அதனால் தான் நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் பாழ்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்கு தான் பரிசுத்தவாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் இந்த செல்போன் உபயோகிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் Which is why, having a concern for your life, the servants of God say that you should avoid using the cell phone for unnecessary purposes. ஆ, இப்படி நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் On that very day that you eat the fruit of the tree of knowledge of good and evil, that very day you should die. ஆ, அந்த வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபடினால் அவன் மூலமாக தொன்று தொட்டு முழு மனுக்குலமும் சாபத்துக்குள்ள மரணத்துக்குள்ள போய்விட்டது Because Adam failed to obey that word, from him till today, all of mankind is immersed in disobedience. ஆதாமுடைய ஒரே கீழ்ப்படியாமை முழு மனுக்குலத்துக்கும் சாபத்தை கொண்டு வந்து விட்டது A single disobedient act of Adam brought curse upon all of mankind. அந்த முழு மனுக்குலமும் கீழ்ப்படியாமைக்குள்ள போய்விட்டபடினால் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலுள்ள ஒரு இயேசு இந்த பூமிக்கு வந்து மனுக்குலத்தை மீட்க வேண்டியாயிற்று because all of mankind was immersed in disobedience jesus had to come into the world to uh, to save mankind ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்தது ஆனால் ஒரே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து கீழ்ப்படிந்தபடினாலே முழு மனுக்குலமும் பாவத்தில் இந்த மீட்கப்பட்டது லேலுயா கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து மூலமாக மனுக்குலம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது through jesus who obeyed all of mankind is delivered from sin இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த முழு மனுக்குலத்துக்கும் பாவம் பிரவேசித்தபடினால் முழு மனுக்குலமும் இன்றைக்கு கீழ்ப்படியாமை இந்த பாவத்தில் இருக்கிறது because of the disobedience of one man all of mankind is immersed in the sin of disobedience சின்ன பிள்ளையில பாருங்க பிறந்த குழந்தையில இருந்து சின்ன பிள்ளை வளர்ந்து வரத பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு எது சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லுது காரணம் என்ன தெரியுமா அந்த ஜென்ம சுபாவம் அந்த ஆதாமின் சுபாவம் அந்த விழுந்து போன மனுஷனின் சுபாவம் சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்குள்ள அப்படியே டெவலப் ஆயிடும் even now when you consider small children even when they are babes from that time they have this nature of disobedience ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆறு மாசம் குழந்தை தான் இருக்கும் a six month old baby. அந்த பிள்ளைக்கு கூட கீழ்ப்படுதல் இல்ல Even that baby doesn't have a proper obedience. ஒரு செல்போன் கொடுத்த உடனே அந்த பிள்ளை அதை நல்லா பார்த்து சிரிச்சு அதை நோண்டி விளையாண்டுட்டு இருக்குது As soon as you give uh, them a cell phone, they are very happy. அந்த போனை பிடுங்கினோடனே அந்த பிள்ளை பயங்கரமா அழுகுது But when you remove the cell phone from their hand, they immediately cry. திரும்ப அந்த போனை கொடுத்தனே அமைதியா சிரிச்சிட்டு இருக்குது But when you give them the phone again, they are very happy. திரும்ப அந்த போனை பிடுங்கினோடனே பயங்கரமா வீறிட்டு சத்தம் போட்டு அழுகுது But if you remove the cell phone from their hand, again they start to shout. ஆறு மாத குழந்தையை கூட பிசாசு எப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பாருங்க see how satan has subdued and enslaved even a 6 month old child சின்ன பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லை ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட கீழ்ப்படுகிறது இல்லை small children don't have obedience even for a small word even today பெற்றோர்கள் உங்களுக்கே நன்றா தெரியும் உங்க வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகள் எப்படி உங்களுக்கு கீழ்ப்படுகிறார் என்பதை நீங்களே அதை சொல்ல முடியும் parents know full well how so what sort of obedience your children give to you ஏன் இப்படி இந்த கீழ்ப்படியாமை என்ற சுபாவம் இந்த முழு மனுக்குலத்தையும் அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது why does this nature of disobedience uh, uh, torment all of mankind today இந்த பிள்ளைகளுக்குள்ளேயும் பெரியவர்களுக்குள்ளேயும் எல்லா தேவ ஜனங்களுக்குள்ளேயும் கீழ்ப்படியாமை காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன you know why there is disobedience among the children among the grown ups and among even the elderly அதுக்கு பதில் எபேசியர் 2 2 தான் Ephesians chapter 2 verse 2 is the answer for that. எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே தான் அதற்கு சரியான பதிலை பரிசுத்த பவுல் சொல்கிறார். A correct answer is given by St Paul in Ephesians chapter 2 verse 2. வாசிங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக முற்காலத்திலே நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி ஆவிக்கேற்றபடியாகவும் When in time past he walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now worketh in the children of disobedience. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி நல்லா விளங்கிட்டீங்களா ஏன் கீழ்படியாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கிரிய செய்கிறது you disobedient because of the prince of the power of the air the spirit of him working in you விழுந்து போன தேவ தூதர்கள் விழுந்து போன தேவ தூதர்கள் பிசாசின் ஆவிகளாய் வான மண்டலங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் the fallen angels sitting in the air, they are working with power and principality in the middle of the air. அந்த தூதர்கள் விழுந்து போன தூதர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா You know what is the purpose of the fallen angel? எங்களுக்கு அந்த இடத்தை ஆண்டவர் தரமாட்டேன்ட்டார்ல The Lord இந்த said- மனுஷனுக்கு அந்த இடம் கிடைக்கணுமா விடக்கூடாது The Lord said He will not give us this place, uh, so we will not allow man to inherit that place. அந்த விழுந்து போன தூதன் அவனுக்கு கிடைக்க கூடாத அந்த இடத்தை கத்தர் நமக்கு தருவேன்னு சொன்னதுனால இந்த தூதன் விழுந்து போன ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிகள் நமக்குள்ள கீழ்ப்படியாமையை புகுத்தி கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினால நம்ம வந்து விழுந்து போய் அந்த இடத்தை நம்ம போய் சுதந்திரிக்க கூடாது என்பதற்காக கிரியை செய்கிறார் The fallen angels, they work as the prince of the power of the air and they instill spirit of disobedience in mankind so that we cannot receive the blessings that the Lord has prepared for us. ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க கீழ்ப்படிய முடியாது If you have the spirit of the prince of the power of the air in you, then you cannot obey. இப்ப நல்லா விளக்கிட்டீங்களா யாரெல்லாம் understand? கீழ்ப்படியாம இருக்கிறீங்களோ Those who are disobedient, உங்களுக்குள்ள ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி அலக்களித்துக் கொண்டிருக்கிறது you are being tormented by the prince of the power of the air. சாத்தானுக்கு நல்லா தெரியும் Satan knows full well. இவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா இவங்களுக்குன்னு தேவன் ஆயத்தம் பண்ணிருக்க இடத்துக்கு இவங்க போயிடுவாங்க if they obey then they will uh, go to the place that the lord has prepared for them அப்ப இவங்களுக்குள்ள நம்ம புகுந்து இவங்களை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா மாத்திட்டோம்னா கண்டிப்பா இவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க but on the contrary if we enter into them and cause them to disobey definitely they will not be able to go to heaven இந்த வேலையை ஏற்கனவே சர்ப்பமானது சாத்தான் வந்து தந்திரமா சர்ப்பத்துக்குள்ள புகுந்து அந்த ஏதேன் தோட்டத்துல போய் ஆதாமை ஏவாளை கீழ்ப்படியாம செய்ய வச்சு கடைசியில நித்திய ஜீவனை இழந்து ஆண்ட தோட்டத்தை விட்டு துரத்துற மாதிரி பண்ணிடுச்சு Satan subtly entered into serpent and with all beguilement he beguiled men so that they can obey disobey and not inherit the place of the lord of the ஆதாமுக்குள்ள கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை தூண்டி ஆண்டவருடைய விட்டு பிரித்ததான அதே சத்துரு அதே பிசாசு அதே விழுந்து போன ஆவி அதே சர்ப்பத்தின் ஆவி இன்றைக்கு மாகாயத்து அதிகார பிரபுவாக கிரியேட் செய்து அநேக தேவ ஜனங்களை கீழ்ப்படியாதவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது the same spirit of the serpent that entered into adam and caused him to disobey it is working in the people of disobedience even today நல்ல கவனிங்க you understand மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல wives do not obey the husbands பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல children do not obey the parents மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல the students don't obey the teachers வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு இல்ல servants don't obey the masters இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்படுகிறது இல்ல youngsters don't obey the elders விசுவாசிகள் கீழ்படுகிறது கீழ்படுகிறதில்ல believers don't obey the servants of God ஒருவருக்கு ஒருவர் கீழ்படுகிறதில்ல they don't obey one to another எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு அநேகர் கீழ்படுகிறது இல்ல more than all this many people don't obey the lord எங்க பார்த்தாலும் கீழ்படியாமை உள்ள மக்கள் தான் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறார்கள் wherever you go it is filled with people of disobedience சிறிய லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் எடுத்துக்கங்க எல்லாரும் கீழ்ப்படியாமை என்ற பாவத்துக்குள்ள இன்னைக்கு சிக்கி அலக்களிக்கப்பட்டிருக்கிறாங்க from the lowest level to the highest level people are indulged in the spirit of disobedience குடும்பத்தை எடுத்துக்கங்க நீங்க consider the family மனைவிமார் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல wives don't obey the husbands பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல children don't obey the parents school college எடுத்துக்கங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்படுகிறது கீழ்ப்படிறதில்லை when you consider schools and colleges the students don't obey the teachers வேலை பார்க்குற இடத்தை எடுத்துக்கங்க when you consider the place வேலைக்காரங்க எஜமான்களுக்கு கீழ்படுகிறது கீழ்ப்படிறதில்லை servants don't obey the masters சபை எடுத்துக்கங்க when you consider the church இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்படுகிறது கீழ்ப்படிறதில்ல youths and youngsters don't obey the elders விசுவாசியில் ஊழியக்காரருக்கு கீழ்படுகிறது கீழ்ப்படிறதில்ல believers don't obey the servants of god சரி பொதுவா நீங்க இந்த பைபிள் ரீதி எடுத்துக்கங்க அநேகர் தேவனுக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை when you consider the word of god many people do not obey the lord and his words இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறது what are they saying why should we obey முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம நடக்க முடியும் we can only do what we can கீழ்ப்படியாத மக்கள் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வர போகிறது there is a great judgment kept for this world that is full of disobedience கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் கீழ்ப்படியாவிட்டால் சாபம் if you will obey there is blessing if you disobey there is curse தயவு செய்து நான் இதெல்லாம் சொல்லல கர்த்தருடைய வசனம் தான் சொல்லுது i am not saying all this கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் வரும் நீங்கள் கீழ்ப்படியாமல் போவிட்டால் சாபம் வரும் அதான் ஆண்டவர் சொல்றார் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்திருக்கிறேன் the lord says i have kept a blessing and a curse before you இன்னைக்கு நம்ம விசுவாசி குடும்பங்கள்ல கூட நிறைய குடும்பம் சாபத்துல தான் இருக்கு even when you consider the families of the believers many families are immersed in curses நீங்க உலகத்தில் உள்ள குடும்பங்களை விட்டுருங்க Forget the families of the world. ரட்சிக்கப்படாத உலக மக்களுடைய குடும்பத்தை விட்டுருங்க. Forget the Gentiles who are unsaved. இன்னைக்கு நம்ம விசுவாசி குடும்பங்கள்ல கத்தரின் சாபம் இருக்கிறது. காரணம் என்ன? Why is there curses among the families of the uh, of the believers today? கத்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. They fail to obey the commandments of the Lord. Visiting போகும்போது பார்த்தா நிறைய விசுவாசி வீடுகள்ல கடன் பிரச்சனை, வறுமை, தரித்திரம், வேலையில்லா திண்டாட்டம், தீராத வியாதி கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்புகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் சண்டைகள் டைவர்ஸ் இன்னும் சொல்ல போனா பிசாசு போராட்டம் செய்வினக்கட்டு பில்லிசூனிய மாந்திரிக வல்லமைகள் குடும்பங்கள்ல நல்ல ஒரு சமாதானம் இல்லை எல்லா குடும்பங்களையும் பொருளாதார ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக பலவிதமான பஞ்சங்கள் சாபங்கள் சாத்தானுடைய கிரிகள் காணப்படுகிறது ஏன் இப்படிப்பட்ட சாபங்கள் When we go for visiting, we see that people are facing a lot of problems spiritually, financially, கர்த்தருடைய with a full of கற்பனைகளுக்கு curses. Why? கீழ்ப்படுகிறதில்லை கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை They fail to obey the commandments of God. நான் போன வாரம் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன் Last week, I went to a house for visiting. அவங்கட கேக்குறேன் நீங்க காலையில குடும்ப ஜெபம் பண்றீங்களா I ask them to you have family prayer in the morning brother குடும்ப ஜெபம் எல்லாம் நாங்க பண்றது இல்ல they say we don't have family prayer சரி நைட் ஆது குடும்ப ஜெபம் பண்றீங்களா okay at least in the night night குடும்ப ஜெபம் பண்றது இல்ல நோ எங்க ஹஸ்பண்ட் அவர் வாட்டி ஜெபிச்சுக்குவார் நான் தனியா ஜெபிச்சுக்குறேன் பிள்ளை தூங்கிடுங்க husband will pray I will pray the children will sleep அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் how can that family get the குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு a family without family prayer is a house without roof 4 மணிக்கு எந்திரச்சோ இல்ல 5 மணிக்கு எந்திரச்சோ நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க உங்க குடும்பத்துல பிசாசு கிரியை செய்ய மாட்டான் Whether you wake up at 4 or 5, you start praying together as a family, Satan cannot work in that family. ஆ, ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனேன் I went to another house for அந்த வீட்ல டிவியில கார்ட்டூன் படம் போட்டு அந்த பையங்க ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டு நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க The children are watching cartoons in the TV there. Cartoon படத்தை பார்த்து அந்த பிள்ளைகள் படிச்சு பார்த்து அந்த ரெண்டு பையங்களையும் அந்த ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க The two uh, boys are looking at the cartoon in the TV at home. எப்படி பாருங்க பிசாசு எப்படி பிள்ளையில வஞ்சிச்சு வச்சிருக்கான் பாருங்க see how satan has in Bible uh, படிக்க நேரம் இல்ல பைபிள் படிக்க நேரம் இல்ல no time to read the word பண்ண நேரம் இல்ல no time to pray கூட்டங்களுக்கு வரதுக்கு நேரம் இல்ல no time to come for the meetings ஆவிக்குரிய செய்தியில கேட்க நேரம் இல்ல no time to listen Sunday Sunday class பாட படிக்க நேரம் இல்ல no time to school uh, பாட படிக்க நேரம் இல்ல no time to study the உட்கார்ந்து டிவில உட்கார்ந்து பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை பார்த்து கெட்டு போயிட்டு இருக்காங்க பெற்றோர்கள் தான் அதுக்கு காரணம் children are watching tv and wasting the time and wasting their lives and the parents are the reason for that பிசாசு எப்படி வஞ்சிப்பான் தெரியுமா you know how satan will uh, உங்களுக்கு you உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் i will teach முதல்ல பிசாசு சொல்லுவான் first he will say உலகத்துல நடக்கிற நாட்டு நடப்புகளை பார்க்கிறது தப்பு இல்ல முதல்ல நியூஸ் பாருங்கன்னு சொல்லுவான் first let's watch some news ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நியூஸ் பாப்பீங்க half an hour or one hour you watch அதுக்கப்புறம் ரெண்டாவது பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா you know what he'll say next நீங்க என்ன ஜூக்கு போக முடியுமா நீங்க என்ன மிருக காட்சி சாலைக்கு போக முடியுமா அதனால சும்மா ஜியோகிராபிக் சேனல் ஒன்னு இருக்குது அந்த உலகத்துல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் நல்லா பார்க்கலாம் அந்த ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கான்டினென்ட்லையும் ஒவ்வொரு கண்டங்களில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அப்படியே அழகா பார்க்கலாம் அதனால அது டிவியில் அழகா காமிக்கிறாங்க ஜியோகிராபிக் சேனல் அது நான் பாக்குறோம் அப்படி சொல்லுவாங்க they will say we watch geographic channels because we cannot go to the zoos or different uh, wildlife sanctuaries so we will watch all these things in the geographic காட்சிசாலைக்கு எல்லாம் போக வேண்டியது இல்ல வீட்ல உட்கார்ந்து நாங்க நல்லா எல்லா மிருகங்களையும் பாத்துக்கிறோம் we don't have to go to the zoos we can watch all தேவனால் படைக்கப்பட்ட சிச்சிப்பு பிரதர் அத பாக்குறதுல என்ன தப்பு all these are creations of god what is wrong with watching this அடுத்து மூணாவது third பிரதர் இந்த பொம்மை படங்கள் பிள்ளைகள் வந்து அடுத்த வீட்டுக்கு போய் தேவையில்லாதெல்லாம் பாக்குறாங்க அதனால இந்த கார்ட்டூன் படங்கள் இந்த பொம்மை படங்கள் பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கணும்னு விட்டுட்டு children are going to the next house watching unnecessary things so we'll have some cartoons in the house so that they can watch it right here அப்புறம் நாலாவது fourth பிரதர் இந்த கிரிக்கெட் தான் பிரதர் அதனால வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தா கொஞ்சம் டைம் போகும் அதுக்காக பார்க்குறோம் so we are watching cricket so that they can have a time pass அப்படி அஞ்சாவது fifth பிரதர் இந்த நாட்டு நடப்புலாம் என்னன்னு தெரியாதா உங்களுக்கு சும்மா சீரியல் குடும்ப படங்கள் குடும்பத்துல இந்த நாடகங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கொஞ்ச நேரம் நாடகம் போடுவாங்க அது வீடுகளில் நாட்டு நடப்பு என்ன நடக்குது அதை தான் சும்மா அது வேற ஒன்றும் இல்லை அதனால இந்த சீரியல் தான் பார்க்குறோம் நாடகம் மட்டும் தான் பார்க்கணும் வாட்சிங் only serials skits so that we can understand what is happening in different families அதுக்கப்புறம் பிரதர் ஒரு நல்ல ஒரு தமிழ் படம் குடும்ப படம் அதுல எந்த ஆபாசமே கிடையாது வாரத்துல ஒரு நாள் நாங்க குடும்பமா உட்கார்ந்து பாத்துக்கிறோம் brother we will watch some family films together which is very good for us எப்படி பாருங்க எங்க ஆரம்பிச்சது where did it start நியூஸ்ல ஆரம்பிச்சிட்டு from news அடுத்து ஜியோகிராபிக் சேனல் geographic channel அப்புறம் கார்ட்டூன் படம் பாக்குறது cartoons அப்புறம் கிரிக்கெட் cricket அப்புறம் என்னாச்சு நெக்ஸ்ட் சீரியல் சீரியல் அப்புறம் தமிழ் சினிமா தமிழ் சினிமா அப்புறம் நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது ஃபாரினுக்கு நம்ம போக முடியாது பாத்தீங்களா அதனால இங்கிலீஷ் படங்களை பார்த்தா ஃபாரின்ல இருக்கிற மாதிரி நம்ம ஃபாரின்ல நாங்க பாக்குறோம் night we can sleep so we watch some English English படங்கள்லாம் பார்த்தா ஃபாரின்ல வந்து அந்த கல்ச்சர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பிரதர் அதனால இங்கிலீஷ் படங்கள் கொஞ்சம் பாக்குறோம் நைட் தூக்கம் வரலையில அதனால அப்படி பாத்துக்கிறோம் we watch English film so that we can have an understanding of what is happening in different countries அப்புறம் கடைசில ஆபாச படங்கள் ஃபைனலி டு பிசாஸ் எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க see how சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் I fear lest your mind be corrupted from the simplicity that is in Christ as நிச்சயம் கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் பிசாசினால் உண்டானது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல உலகத்தினால் உண்டானவைகள் நீ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உனக்குள்ள இல்லை if you love the world and the things of the world you don't have the love of the father in you because the love the lust of the eyes lust of the flesh and the pride of life was not of the father but of the world உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த வல்லமையிலிருந்து உனக்கு ஜெயம் கிடைக்காவிட்டால் நீ கத்துடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு நபராய் இருக்கிறாய் சாபம் தான் வரும் unless and until you are delivered from all the powers of this world through the obedience in Christ you are in curses you cannot receive the blessings of God எந்த பாவம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த பாவம் உனக்கு எஜமானா இருக்கிறது that very sin that has enslaved you it is your master சில சொல்லாங்க பிரதர் இதனால விட முடியல some say i cannot leave அப்ப நீ அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாய் then you are enslaved by that sin செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் he that commits sin is a slave பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான் he that commits sin is a satan பாவத்தின் சம்பளம் மரணம் the wages of sin is death பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் soul that commits sin will die கீழ்படியாமலே நீங்க போயிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க if you run with disobedience என்ன சம்பவிக்கும் தெரியுமா யூ நோ வாட் ஹேப்பன் கீழ்படியாதவர்களுக்கு நான் இப்ப சொன்னேன் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்குரிய செய்கிறது the spirit of the prince of the power of the air is walking in of disobedience இன்னும் கீழ்படியாதவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்கிறேன் also I like to say what will happen to those who disobey கொலோசியர் எழுதின நிருபம் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் படித்தால் கொலோசியன்ஸ் 3:6 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினி வரும் கொலோசியர் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் the wrath of god will come on the children of disobedience இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும் the wrath of god will come on the children of disobedience இல்ல நாங்க இப்படி கீழ்ப்படியாம தான் இருப்போம் நீங்க இருந்தீங்கன்னா கத்தரி வசனம் சொல்லுது தேவ கோபாக்கினவ தான் வருமாம் If you say we will continue in disobedience, then the wrath of God will work on them. ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் இதே காரியத்தை பார்க்கிறோம். Ephesians we see the same thing. எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம். இப்படிப்பட்ட 5:6 இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் For this sake, the wrath of God cometh on the children of disobedience. அஹ், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க கீழ்ப்படியாமல் நீ ஜீவிக்க ஜீவிக்க தேவனுடைய கோபாக்கினை தான் உண்மையில வந்து இறங்கும் The more you live a life of disobedience, the more and more the anger of God will descend on you. ரெண்டு தெசலோனிக்கேர் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல கீழ்ப்படியாவிட்டால் நீதியுள்ள ஆக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது Second Thessalonians chapter 7 verse 1, if you di- disobey, then there will be a judgment. One seven ரெண்டு தெசலோனிக்கர் ஒன்னு ஏழு செகண்ட் தெசலோனியன்ஸ் ஒன் செவன் தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள அக்கினியை செலுத்தும்படிக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினையை கத்த செலுத்த போகிறார் The Lord is going to send the righteous judgment to those who disobey. நல்லா விளங்கிக்கங்க ஆண்டவர் அநியாயம் செய்யவே மாட்டார் The Lord will not be unrighteous. நீதியுள்ள ஆக்கினையை செலுத்துவார் but He will send the righteous judgment. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் The whatsoever man sower, that shall he reap. நீதியுள்ள ஆக்கினைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதுக்கு சரியான ஒரு தண்டனை The righteous judgment is the correct punishment for what the sin that you தேவனுடைய committed. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினையை கத்த செலுத்த போகிறார் If you disobey the commandment of God, then the Lord will send a righteous judgment on you. இன்னும் சொல்லுகிறேன் Again, ரோமர் ரெண்டா- ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல கீழ்ப்படியாதவர்களுக்கு உக்கிர கோபாக்கினி வருமாம் Romans chapter 2 verse 8 the wrath of God will be on the people who disobey சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேலோ உக்கிர கோபாக்கினை வரும் Romans chapter 2 verse 8, unto them that are contentious and do not obey the truth, but obey unrighteousness, indignation and wrath. சண்டைக்காரரா இருக்கிறீங்களா Are you contentious? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா Are you disobedient to the truth? உங்கள் மேல் உக்கிர கோபாக்கினி வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது And indignation and wrath will be upon you. ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறது the spirit of the power of the uh, கீழ்ப்படியாவிட்டால் தேவ கோபாக்கினை வரும் and if you disobey the indignation of God ஆக்கினையை கத்த செலுத்துகிறார் the lord will send the righteous judgment சத்தியத்துக்கு கீழ்படியாவிட்டால் உக்கிர கோபாக்கினை வரும் if you don't obey the truth there will be indignation from god இன்னும் சொல்கிறேன் நீங்கள் கீழ்ப்படியாமலே ஜீவித்தால் கடைசியில இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாது if you continue in disobedience you will not be able to enter into the final எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18 வசனத்திலே கீழ்ப்படியாதவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார்கள் hebrews chapter 3 verse 18 those who disobeyed were not able to enter into the rest of the பழைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியவில்லை in the old testament those who were disobedient could not enter into the rest of god பின்னும் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா Concerning whom did he swear about those who were disobedient? கீழ்ப்படியாதவர்களை குறித்து தான் அவர் ஆணையிட்டார் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று He swore about those who were disobedient that they should not enter into his நமக்கெல்லாம் rest. என்ன இளைப்பாறுதல் வச்சிருக்காரு தெரியுமா You, ஆண்டவர் you know what is the rest the Lord has prepared for us? நமக்கெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற இளைப்பாறுதலுக்கு பேர் என்ன தெரியுமா You know what is the rest the Lord has prepared for us? நித்திய இளைப்பாறுதல் Eternal rest. அந்த பரலோகத்துல போய் நம்ம யுகா யுகமாய் போய் இளைப்பாற போகிறோம் in heaven we are going to rest with the lord forever and ever சியோன் புதிய எருசலேம் தான் நம்முடைய இளைப்பாறுதலின் தேசம் zion and new jerusalem is the place of our rest இங்க கண்ணை மூடுனீங்கன்னா அங்க அந்த இளைப்பாறுதலின் தேசத்துல கண்ணை திறக்கணும் if you close your eyes here you should open your eyes to the place of rest கீழ்ப்படிஞ்சா தான் நீ அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியும் only if you obey you can enter into that rest கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த இளைப்பாறுதலின் தேசத்துல பங்கு இல்லை there is no part uh, there is no place for those who disobey in the in the place of rest நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா ஆண்டோடைய பார்வையில் அருவருக்கப்படத்தக்கவர்கள் if you disobey you are abominable in the sight of God தீத்து 1 ஆம் அதிகாரம் 16 ஆம் வசனத்தில் படிக்கும்போது டைட்டஸ் 1 அவர்கள் கீழ்ப்படியாதவர்களும் அருவருக்கப்படத்தக்கவளுமாய் இருக்கிறார்கள் we see that they are disobedient and abominable தீத்து 1 16 படிங்கள் டைட்டஸ் 1 16 அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் கிரிகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள் They are abominable, disobedient, and unto every good work reprobate. நீங்க கீழ்ப்படியிலன்னு வச்சுக்கோங்க நீங்க கிரியில கத்தர மறுதலிக்கிறீர்கள் If you disobey, then you are denying the Lord in your works. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா You know what would people say? நாங்கெல்லாம் தேவனை அறிஞ்சிருக்கிறோம் நாங்க இத்தனை வருஷம் விசுவாசி எங்களுக்கு எல்லாம் தெரியும் We know God very well. We've been believers for so நீ long. கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறாய் என்றால் தேவனை நீ மறுதலிக்கிறாய் If you disobey, then you are denying God. கிரிகளினாலே நீ அவரை மறுதலிக்கிறாய் You are denying God with your அந்த works. கீழ்ப்படியாதல் எப்படிப்பட்டவர்கள் Who are the disobedient? அருவறுக்கப்படத்தக்கவர்கள் they are abominable ones எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்கள் not good for any good works பிள்ளைகளுக்கு சொல்றேன் நம்ம பிள்ளைய யாராவது கீழ்ப்படியாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னு படிங்க if the children are disobedient what does the word of god say concerning Romans 1 ஆம் அதிகாரத்துல romans chapter 1 பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவளுமாய் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரா இருக்கிறார்களாம் they are disobedient to parents and they are worthy vessels for death 30வது வசனம் படித்து பாருங்கள் 30 புறங்கூறுகிறவர்கள் அவதூறு பண்ணுகிறவர்கள் தேவ பகஞ்சருமாய் துராகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தியுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருக்கிறார்கள் கடைசியில முப்பத்தி இரண்டாம் வசனத்துல இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திராய் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரரா இருக்கிறார்கள் அங்க நிறைய பேர் சொல்லியிருக்கு அதுல ஒண்ணு பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள் many lists மென்ஷன் there பிள்ளைகள அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருக்கீங்களா are children disobedient to parents உங்களுக்கு தான் அந்த வசனம் எழுதி இருக்கிறது this was written for you அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் மேலுக்கு எவ்வளவு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு பைபிள்ல சொல்லி இருக்குது பாருங்க see what a great judgment is kept for those who are disobedient கனியே புசிக்காதேன்னு சொன்னாரு புசிச்சிட்டான் எவ்வளவு பாருங்க ஆண்ட தோட்டத்தை விட்டு துரத்திட்டார் He was asked not to eat the fruit, but he did, and the Lord ஒரு chased him away from the கீழ்ப்படியாம garden. காமிச்சதுக்கு நித்திய ஜீவன் இழந்து போயிட்டான் For one disobedience, he lost இன்னைக்கு eternal நம்ம life. எத்தனை கீழ்ப்படியாம காமிச்சிட்டே இருக்கிறோம் See how much of disobedience we show இது today. கிருபையின் காலன்றதுனால ஆண்டு பொறுமையா இருக்கிறார் Because it's a period of grace, the Lord is very merciful and gracious. அஹ், எத்தனையோ விதங்களை நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை காண்பித்து அவரை நம் வேதனைப்படுத்துகிறோம் துக்கப்படுத்துகிறோம் In many ways, we show disobedience and we cause a grief to God. அஹ், ஏன் பிரதர் இப்படி கீழ்ப்படியாம இருக்கிறோம் இருக்கிறாங்க அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா if you say why are people disobedient அதுக்கு என்ன பதில் தெரியுமா you know what is the answer இது கடைசி காலம் these are the last பைபிள்ல கடைசி நாட்கள கீழ்படியாம இருப்பாங்கன்னு சொல்லி பரிசுத்த பவுல் ஏற்கனவே தீர்க்கசரம சொல்லிட்டார் saint paul already has written as a prophecy in the last days ரெண்டு will வாசிங்கள் கடைசி நாட்களின் அடையாளம் ரெண்டு தீமத்தையும் மூணாவது யாரும் ரெண்டாவது ரெண்டு தீமத்தையும் சாரி ரெண்டு ரெண்டு தீமத்தையும் மூன்று ஒன்று ஒன்று முதல் ஒன்று இல்லை மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் எப்படி எனில் மனுஷர்கள் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் பணப்பிரியராயும் எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம் அலைஞ்சிட்டே இருப்பாங்க கடைசி நாட்கள் இப்படி மனுஷங்க இருப்பாங்களாம் கடைசி நாட்கள் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் வீம்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் கீழ்ப்படியாதவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு last days people will be disobedient you put yourself away கடைசி நாட்களில் கீழ்ப்படிய மாட்டாங்களாம் இப்படி தான் இருப்பாங்களாம் அதனால அவங்களை விட்டு விலகுன்னு சொல்றார் in the last days people will be disobedient so you run away from them இன்னும் நான் திரும்பவும் சொல்கிறேன் யாராவது நீங்க கீழ்ப்படியாமலே இப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய கையை உங்களுக்கு விரோதமா நீட்டுறாராம் if you are continuing in disobedience the lord will stretch forth his hand against you 1 சாமுவேல் 12 ஆம் அதிகாரம் 15 ஆம் வசனம் படிக்கும்போது 1 samuel chapter 15 verse 5 12 15 12 15 நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கத்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் ஆனால் கத்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் கத்தருடைய கை உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது the word of god warns you that the hand of god is கத்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் கத்தருடைய கை உனக்கு விரோதமாய் இருக்கும் if you fail to obey the word of god then the hand of god will be stretched against ரோமர் 10 ஆம் அதிகாரம் 21 ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்கிறார் romans 10:21 கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு விரோதமாக விரோதமாக என்னுடைய கையை நான் நீட்டி இருக்கிறேன் I stretched forth my hand against the disobedient people of God. ரோமர் 10 அதிகாரம் 21 வசனம் படிங்கள். Romans 10:21. இஸ்ரவேலரை கீழ்ப்படியாதவர்களுக்கும் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் நாள் முழுவதும் என்னுடைய கையை நான் அவளுக்கு விரோதமாக நீட்டி இருக்கிறேன் All day long have I stretched forth my hand against them. யாரெல்லாம் கீழ்ப்படியாம நீங்க காண்பிக்கிறீர்களோ Those who are disobedient, அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் தன்னுடைய கையை எப்போது நீட்டியே இருக்கிறார் the Lord will always stretch forth his hand against them. லேலுயா தேவ ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் People of God should repent. அஹ், என்னென்ன காரியத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் On what things should you dis- obey? பதினஞ்சு காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் 15 things. நான் வசனம் சொல்றேன் குறிச்சுக்கங்க வீட்ல போய் தியானிச்சுக்கங்க I will give you the verse note it down and go home and meditate முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் first of all obey the Lord யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனம் 4 7 இரண்டாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் செகண்ட்லி obey the truth ரோமர் 2 அதிகாரம் 8 வசனம் 2 8 மூன்றாவது ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் Thirdly obey the uh, uh, uh, Holy Spirit 1 பேதுரு 1 ஆம் அதிகாரம் 2 வசனம் First Peter 2 நாலாவது பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் obey the heavenly heavenly uh, vision அப்போஸ்தல 26 ஆம் அதிகாரம் 19 வசனம் acts of the apostle chapter 26 ஐந்தாவது நடத்திப்புக்காரருக்கு நடத்திப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும் fifthly obey the leading of the servants of god எபிரேயர் 13 17 hebrews 13 17 ஆறாவது திருவசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் sixthly obey the uh, spiritual word எபிரேயர் 2 ஆம் அதிகாரம் 2 வசனம் hebrews 2 2 ஏழாவது விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் seventhly obey the faith அப்போஸ்தலர் 6 ஆம் அதிகாரம் 7 வசனம் acts 6 7 எட்டாவது தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் Eighthly, obey the gospel of God ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரோமன்ஸ் 10 16. ஒன்பதாவது துறைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்படிய வேண்டும் Ninthly, obey the principalities and powers ரோமர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரோமன்ஸ் 13 1. அடுத்து பத்தாவது தேவ நீதிக்கு கீழ்ப்படிய வேண்டும் and the righteousness of god ரோமர் 10 ஆம் அதிகாரம் 3 வசனம் romans 10:3 ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் obey the ordinances and the doctrines ரோமர் 6 ஆம் அதிகாரம் 17 வசனம் romans 6:17 uh, 12வது தகப்பனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் obey the instruction of your father எரேமியா 35 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனம் jeremiah 35:10 13வது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படிய வேண்டும் thirdly 13 obey the word of god God. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Deuteronomy 27:10. 14வது கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். obey the commandments of God. உபாகமம் அதிகாரம் 28ஆம் வசனம். Deuteronomy 11:28. 15வது கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 15 obey the word of God. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Genesis 22:18. இந்த 15 காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா பரலோகம் போலாம். If you obey these 15 things you will enter heaven. என்னால கீழ்ப்படிய முடியாதுன்னா ஆதாமுக்கு நேர்ந்த அதே கதிதான் நித்திய ஜீவனை இழந்து போவார் but if you say i will not obey then you will lose eternal life தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் obey the lord சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள் obey the truth ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள் obey the holy spirit பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் obey a heavenly vision நடத்திப்புக்கு கீழ்ப்படியுங்கள் obey the leading of god திருவசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் obey the divine truth விசுவாசத்துக்கு கீழ்ப்படியுங்கள் obey the faith தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியுங்கள் obey the gospel of god துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் obey the principalities தேவ நீதிக்கு கீழ்ப்படியுங்கள் obey the righteousness உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் obey the doctrines and the truths that are given to தகப்பனுடைய you கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் obey the instruction of your father கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள் obey the wo- sound of God கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் the commandments of God கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள் and obey the word of God கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் if you obey there is blessing கீழ்ப்படியாவிட்டால் சாபம் if you don't obey there is curse பைபிள்ல கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் சுருக்கமா முடிக்கிறேன் very shortly I will mention what ஆதாம் happened. கீழ்ப்படியாமை காண்பித்தான் Adam disobeyed ஆகினால் ஆதாமும் ஏவாளும் காண்பித்த கீழ்படியாமை நிமித்தமாக நிர்வாணிகளாய் மாற்றப்பட்டார்கள் சபிக்கப்பட்டு போனார்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் இழந்து போனார்கள் இரண்டாவது லோத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் லோத்தை பார்த்து ஆண்டு சொல்றாரு uh, மலைக்கு ஓடிப்போ எங்க ஓடிப்போ மலைக்கு ஓடிப்போ இந்த லோத்து கீழ்ப்படியாமை என்ன சொல்றான் அதெல்லாம் முடியாது சமபூமிக்கு தான் போவேன் I will go to the plain. சமபூமியில ஒரு ஊரை தெரிந்து கொண்டான். In the plain he chose என்ன நடந்தது? What happened? பாவ சந்ததியை பெற்றெடுத்தான். He brought forth a generation மலைக்கு ஓடி போயிருந்தா அது நடந்திருக்குமா? If you went to the mountain would that have happened? நீ என்னைக்கு கீழ்ப்படியாம காண்பிக்கிறாயோ that day you disobey. மலைக்கு ஓடி போனா உன்னதமான ஒரு ஜீவியா. If you have to run to the mountain that is eternal uh, high life. Online பேருக்கு வாங்க டவுன் பிரைசிங் வாங்க மலைக்கு வாங்கன்னு சொல்றோம். நீங்க எல்லாம் அதெல்லாம் முடியாது. சமபூமியில நிக்கிற. Come for the dawn praising, come for the all night prayer. We ask you but you don't. உன்னால வளர முடியாது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உனக்கு வாஞ்சை இல்ல you don't have a desire உன்னால தூக்கத்தை வெறுக்க முடியாது you cannot hate your sleep உனக்கு அர்ப்பணிப்பு இல்ல you cannot surrender தியாகம் இல்ல பிரதிஷ்டை இல்ல there is no suffering உனக்கு வெளிப்படுத்தல் இல்ல தரிசனம் இல்ல there is no revelation no vision கீழ்ப்படிய மாட்டே you're not surrendering yourself to the பூமியில தான் இருக்க நினைப்ப you won't live in the plain மலைக்கு ஓடி போக மாட்டே you don't want to run to the mountain கீழ்ப்படியாத ஒரு விசுவாசி you're a disobedient word, uh, sir, believer கீழ்ப்படியாத லோத்துக்கு என்ன சம்பவிச்சு ஓ நல்ல விளங்கிக்கங்க பாவ சந்ததியை பெற்றெடுத்தான் he brought forth generation மூணாவது சவுல் எடுத்துக்கங்க thirdly consider சவுல் ஆண்டவர் முற்றிலுமா சங்கரிக்கணும் lord said you have to completely destroy the சவுல் அதனால என்ன நடந்துச்சு because of his disobedience what happened முற்றிலுமா சங்கரிக்கான என்ன நடந்துச்சு because he did not completely destroy the சாகும்போது சவுல் ஈட்டியை நட்டு அது மேல விழுந்து செத்து போகிறார் உயிர் போகல அந்த நேரத்துல தற்செயல ஒரு வாலிபன் வர்றான் அந்த வாலிபன் அமலேக்கின் எந்த அமலேக்கியனை அழிச்சு போடணும்னு சொன்னாரோ அந்த அமலேக்கியனை அழிச்சு போடாதனால அமலேக்கியன் கையிலே அவனுக்கு சாவு Saul could not commit suicide his life is not departing from him so the Amalekite had to slay him so that his life can depart from him சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க understand the truth Saul the ஆண்டவர் சொல்றாரு அமலேக்கியரை முற்றிலுமா சங்கரிக்கணும் Lord had very clearly told destroy all the Amalekites கீழ்ப்படியில he did not obey அமலேக்கியரை விட்டுட்டான் so he left them கடைசியில் அவன் பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தத்துல ஈட்டில சாஞ்சிட்டு இருக்கிறான் ஈட்டில சாஞ்சு உயிர் போகல துடிச்சிட்டு இருக்குது அந்த நேரம் தற்செயல ஒரு வாலிபன் வர்றான் அவனை பார்த்து சொல்றான் என்னை கொண்டு போடுன்னு அந்த கொண்டு போட்ட வாலிபன் யார் தெரியுமா அமலேக்கிய வாலிபன் the battle against the philistines he is not able to die he is trying to commit suicide he is not dying and amalekite is ha having to slay him சவுல் கீழ்ப்படியாதபடியினால் தற்கொலை செய்து கொள்ள போனான் தற்கொலை செய்து கொள்ள போய் உயிர் போகல கடைசியில கீழ்ப்படியாத நிமித்தமா அமலேக்கின் கையிலே சாவு because of the disobedience of saul he had to, to commit suicide even then he couldn't die but he had to be slain by an amalekite அடுத்து ஒரு கீழ்படியாத தேவ மனுஷனை பாருங்க another disobedient man of god ஆண்டவர் சொல்றாரு நீ போன இடத்துல அப்பம் புசிக்க கூடாது தண்ணி குடிக்க கூடாது போன வழியா போக கூடாது திரும்பி வாண்டறாரு ஆனா இந்த கீழ்படியாத தேவ மனுஷன் ஒரு கிழட்டு தீர்க்க தரிசி பேச்ச கேட்டுட்டு போய் அப்பம் புசிச்சு தண்ணி குடிக்கிறான் கடைசியில கத்தரின் சத்தத்துக்கு கீழ்படியாதனால வர்ற வழியில ஒரு சிங்க அடிச்சு அவனை கொண்டு போட்டுச்சு the disobedient man of god paid heed to the word of a old prophet instead of paying heed to the word of god because of that he had to be slain by lion சத்தத்துக்கு கீழ்ப்படியாத தேவ மனுஷனை வருகிற வழியில சிங்க அடிச்சு கொண்டு போட்டுருச்சு the disobedient man of god was slain by a lion on the way அடுத்து வஸ்தி கொள்ளுங்கள் when you consider vasti ஆகாஸ் வேறு வர சொல்றாங்க கீழ்படியில king ahasuer has asked her to come she don't obey ராஜாவுக்கு கீழ்படியில she don't obey the king கடைசில பதவி போச்சு ராணி பதவி போச்சு வஸ்தியை தள்ளிட்டான் she ராஜ பதவியில இருந்து தள்ளிட்டான் she lost the place of being queen ராஜஸ்திரின்ற பதவியில இருந்து தள்ளிட்டான் she was put away from the estate of being a queen யோனாவை எடுத்துக்கங்க consider the jonah கீழ்படிஞ்சு ஆண்டவர் சொன்னார் அவனை நினைவேக்கு போக சொன்னாரு லார்ட் ஆஸ்ட் டு கோ நினைவே இந்த யோனா எங்க போனா கீழ்படியாமை காண்பித்து தசீசுக்கு போனான் பீங் டிசோபீடியன் வென்ட் டு ஹாஷிஷ் மீன் வயித்துல போய் மூணு நாள் சிக்கி அவதிப்பட்டான் finally he was entangle the belly மீன் வயித்துல உட்கார்ந்துட்டு என்ன ஜெபம் பண்றான் தெரியுமா you know what is praying there பாதாள இருந்து மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஓ oh, மீன் வயிறு மாதிரி தெரியல it was not like the belly இந்த மீன் வந்து கடல்ல இருக்கும்போது இந்த கடற்பாசிகள் இந்த நிறைய இதை மிழுங்கிருக்கும் this fish would have swollen uh, all kinds of இந்த மீன் வயிற்றுக்குள்ள நிறைய தேவையில்லாத அந்த சிப்பிகள் கடல் பாசிகள் அசுத்தங்கள் எல்லாத்தையும் முழுங்கிருக்கும் many seaweeds and all sorts of uh, creatures in the sea would have been swallowed அந்த இறப்பைக்குள்ள போய் யார் போய் விழுந்து கிடக்குறது and who has fallen into that இப்படியாத யோனா அங்க மீன் வயித்துக்குள்ள போய் விழுந்து கிடக்குறாரு Jonah the disobedient Jonah is in the belly of the fish அங்க உட்கார்ந்துட்டு என்ன ஜோம் பண்றாரு பாருங்க you know what he prays யோனா இரண்டாவது அதிகாரத்துல படிச்சு பாருங்க பாதாளத்தின் வயிற்றில் இருந்து மை நோக்கி கூப்பிட்டேன் Jonah chapter 2 he says i'm calling you out from the belly of the hell ஐயோ இந்த மீன் சாப்பிட்ட அந்த தேவையில்லாத கசடுகள் அசுத்தங்கள் நாத்தம் பிடிச்சது எல்லாம் அந்த சிப்பிலாம் குத்தி இருக்கும் எல்லாம் மூச்சு விட முடியல திணறிக்கிட்டு அந்த வேதனையில அந்த கஷ்டத்துல அந்த நாத்தத்துல அந்த தேவையில்லாத அசுத்தங்களுக்குள்ள இருந்துகிட்டு அவன் சொல்றான் ஐயோ பாதாளத்தின் வயிற்றுல இருந்தது போல இருக்குது he is inside the belly of the fish full of stench Jonah, இரண்டாம் அதிகாரம் stinking இரண்டாம் 2 2 அந்த மீனின் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா கத்தரி நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கத்தரி நெருக்கத்தில் கத்தரி நோக்கி கூப்பிட்டேன் என்ன மீன் சாப்பிட்ட உணவெல்லாம் போட்டு நெருக்குது மீன் அந்த மீன் தெரியாது நெருக்குது நெருக்கத்துல இப்ப நோக்கி ஐயா அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இருக்கிறது மீன் வயிறு ஆனா இப்ப அவனுக்கு பாதாளத்தின் வயிற்றில் இருந்தது போல இருக்குது is the belly of the fish but it it seems பாதாளத்தின் வயிற்றில் இருந்து போய் நோக்கி கூப்பிட்டேன் Lord I call you out the belly of hell பாதாளத்தின் வயிறுனா எப்படி இருக்கும் what is the belly of hell அது சொல்ல வேண்டியதில்லை You don't have to explain. அப்ப கீழ்ப்படியாவிட்டால் பாதாளத்தின் வயிற்றுக்கு போக வேண்டியிருக்கும். If you don't obey then you'll have to end up in the belly of hell. இந்த மூணு நாள் இந்த மீனுக்கு இந்த யோனா வயித்துக்குள்ள வச்சிருந்தா அதுக்கு எவ்வளவு பாடா இருந்திருக்கும். See how much of trouble this fish should have had to suffer because of Jonah. ஒரு மனுஷன உயிரோட ஒரு மீன் விழுங்கிட்டா அது நிம்மதியா இருக்குமா? If a man is swallowed alive will that fish be ஐயோ இவன் ஏன்டா முழுங்கினேன்னு சொல்லி அது ஆண்டவர் கட்டளை கொடுத்ததுனால முழுங்கினேன்னு சொல்லி மேலே கீழே சொற்கடிச்சு பாஞ்சு தள்ளி குதிச்சிருக்கும் அதுவே இவனுக்கு பெரிய அலக்கலி ஓடி பாருங்க it is jumping up and down not able to have any tranquility or peace because jonah was living inside its belly ஒரு முழு மனுஷனை வயித்துக்குள்ள ஒரு மீன் முழுங்கிடுச்சுனா அது நிம்மதியா இருக்குமா if a whole man is swallowed by a fish can it be படாத பாடு எப்படா அந்த ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரு எப்படா இவனை வெளியில போய் காரி துப்பலா இவனை கீழ்ப்படியாத இவனை முழுங்கிட்டு ஆண்டவர் சொன்னாரேன்னு முழுங்கிட்டு பெரிய படாத பாடா இருக்கே அது தாங்க மாட்டாம வேதனை தாங்க மாட்டாம அந்த கடலுக்குள்ள சொற்கடிச்சு கீழே மேலையும் தவ்வி குதிச்சு போயிருக்கோம் அது வேற இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேதனை ஏன்னா சாதாரண அப்படி நீந்திட்டு போனா கூட ஒன்றும் தெரியாது அது வந்து இவனை முழுகுனா ஆதங்கத்துல இவனை முழுங்கினதான அந்த கோபத்துல இந்த ஆண்டவர் சொன்னாரேன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு முழுங்கினனே இவனை வச்சுட்டு படாத பாடு எப்படா இந்த ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரு இவனை கொண்டு போய் கரையில கக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேதனையில அது சொற்கடிச்சு கீழே மேலே அப்படியே குதிச்சு குதிச்சு அது சொற்கடிக்கும் போது வயிற்றுக்குள்ள இருக்கிற யோனாக்கு எப்படி இருந்திருக்கும் அதான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து மீன் நோக்கி கூப்பிட்டேன்னு சொன்னான் fish unable அதுதான் தண்டனை நீதி உள்ள தண்டனை வரும் this is the righteous judgment இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நடந்துச்சு because the disobedience children பிரவேசிக்கல 40 வருஷம் வனாந்தரத்திலே சுத்தி அலைஞ்சு மாண்டு போனார்கள் பிரேதங்களா செத்து விழுந்தார்கள் unable to enter into the uh, joy of the lord they had to die in the wilderness இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது all these are written as examples for us தேவ ஜனங்களே நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் oh children of god we should repent இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிறது இல்ல today you don't obey the servants of god சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல you don't obey the truth உபதேச சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல you don't obey the doctrines இந்த பைபிள்ல உள்ள வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல you don't obey the truths of the word கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல you don't obey the sound of சொல்லுக்கு கீழ்ப்படிறது ஆவியானுடைய தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படிறது ஒரு தரிசனம் கொடுத்த அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிறது விசுவாசத்துக்கு கீழ்ப்படிறது அஹ், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல You don't obey the truth. அஹ், கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல You don't obey the wo- word of God. கீழ்ப்படியாமே நீங்க ஜீவிச்சுட்டே இருந்தீங்கன்னா If you are living in all kinds of disobedience, பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் all the fools, they f- run towards punishment. இது கிருபையின் காலம் அதனால ஆண்டு விட்டுருவாரு This is the period of grace. The Lord will be uh, gracious. போ மகனே போ போ போ அப்படி நல்லா விட்டுருவாரு கயிறை விட்டுருவாரு He will uh, l- நீ let the string கீழ்ப்படியாம go. அப்படியே போயிட்டே இரு And you go all the, as much as you want. அந்த சுருக்கு கயிறை டக்குன்னு பிடிச்சு இழுப்பாரு all of a sudden he will pull the string நீ கீழ்ப்படியாம போற வரைக்கும் ஒரு தூரத்துக்கு விட்டுருவாரு அப்படியே as long as you go in disobedience he will allow நீதியுள்ள தண்டனை the righteous judgment ukira கோபாக்கினை and the indignation deva கோபாக்கினை god's wrath இதையெல்லாம் ஆண்டவர் சுருக்கு கயிறு மாதிரி பிடிச்சு இழுப்பார் பாருங்க அன்னைக்கு தான் தெரியும் ஆஹா கீழ்படியாம கீழ்ப்படியாம தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு when the lord pulls your strings then you know what is the problem of disobedience அன்னைக்கு நீ அழுது கூப்பாடு போட்டாலும் யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க and that day even if you cry and shout no அன்னைக்கு ஆண்டவர் கிருபையின் வாசல மூடிடுவாரு because the lord shut the uh, அன்னைக்கு கிருபையின் காலம் முடிஞ்சு போய்டும் the period of grace will be over அன்னைக்கு கிறிஸ்து கையில விலங்கு மாட்டறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருப்பான் antichrist will be ready to enslave you இது கிருபையின் நாக்களே நீ கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பிட்டா உனக்கு ஆசீர்வாதம் the period of grace if you obey then there is a blessing இல்ல நான் கீழ்ப்படியாம தான் இப்படியே தான் இருப்பேன் நீ நினைச்சேனா But if you think I will disobey, உக்கிர கோபாக்கினி நீயே உன் மேல குவித்துக் கொள்கிறாய். Then you are heaping indignation upon yourself. நீ கீழ்ப்படியாமல் காண்பித்தால், if you are disobedient, கர்த்தருடைய கை உனக்கு விரோதமாக நாள் முழுவதும் நீட்டப்பட்டிருக்கிறது. The hand of God is stretched against you all the day. நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? You know why you are disobedient. கடைசி காலத்தின் தீர்க்கதரிசன நிறைவேறுதல் உனக்குள்ள நிறைவேறிட்டு இருக்கு நீ You are full uh, you are in the fulfillment of the prophecy of the last days. மனுஷங்க கீழ்ப்படியாதவங்களா இருப்பாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த கூட்டத்துல நீ இருந்து நரகத்துக்கு போணுமா? Should you be among the people who are disobedient, go to hell? கடைசி நாட்கள்ல மனுஷர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள் இப்படிப்பட்டவளை நீ நீ- நீ விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கு In the last days, people will be disobedient. You should run away from them. நீ அந்த கூட்டத்தில் இருக்கணுமா Do you want to be in that group? உன்னை நீ விலக்கி பாதுகாத்துக்கள் Remove yourself from கடைசி them. காலத்தின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு நீ ஒரு ஆளா இருக்கிறாயா இன்னைக்கு அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வா Are you among those who are disobedient in the last days? Come out of that group. நல்ல சொல்றேன் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் you should obey one another and have the humility of mind இந்த சின்ன பிள்ளை வந்து கூட என்கிட்ட ஒரு நல்ல காரியம் சொன்னா உடனே நான் கீழ்ப்படியேன் even if a small child gives me a good thing to say i will obey மனத்தாழ்மை that is humility ஒரு சின்ன பிள்ளை ஒரு நல்ல காரியம் உடனே கீழ்ப்படியணும் telling me a good thing ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் that is why written the word of god obey one another and put on humility தேவனுக்கு கீழ்ப்படிங்க obey the lord ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்க obey the holy spirit வசனத்துக்கு கீழ்ப்படிங்க obey the சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க and obey the truth சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிங்க obey the gospel சட்டதிட்டங்களுக்கு obey the truth விசுவாசத்துக்கு கீழ்ப்படிங்க obey the faith அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்க obey the principalities and powers கீழ்ப்படிங்க obey the servants of god சத்த சத்தத்துக்கு கீழ்படிங்க obey the sound of god கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்படிங்க and obey the commandments of god சொல்லுக்கு கீழ்படிங்க obey the word of god தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படிங்க and obey the gospel of god கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு மரண பரியந்தம் கீழ்ப்படிங்க obey all the way till death பைபிள்ல இயேசு குறித்து அழகா சொல்லியிருக்கு concerning jesus very wonderful சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் he obeyed under the death on the cross என்ன அழகான ஒரு ரோல் மாடல் பாருங்க what a beautiful role model jesus வந்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருக்கிறார் jesus obeyed till the death on the cross கீழ்ப்படிய முடியலனா அவரை பாருங்களேன் if you can't obey look at him பிதாவினுடைய சித்தத்தை செய்யிறதுக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார் implicitly surrendered himself to do the will of the father கண்ணத்துல வந்து அரையறாங்க slapped in the face தலையில வந்து குட்டுறாங்க knocked the head கண்ணை வந்து கட்டறாங்க and tying the eye வந்து துப்புறாங்க குத்துறாங்க spitting on the face வீட்டில வந்து குத்துறாங்க piercing the side முதுகுல வந்து விழார வச்சு அடிக்கிறாங்க beating his head with a இயேசு அந்த பாடுகளுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சு தன்னை ஒப்பு கொடுத்தார் and jesus oh, surrendered himself entirely to all that பின்வாங்கவும் இல்லை he did not uh, turn back ஒப்பு கொடுக்கிறார் he completely surrendered மரண பரியந்த கீழ்ப்படிந்தவராக till the death on the cross he தம்மை தாமே தாழ்த்தினார் and humbled himself உங்களால கீழ்ப்படிய முடியலன்னு என்ன அர்த்தம் தெரியுமா you பெருமை நிறைய இருக்குன்னு அர்த்தம் there is a lot of pride in you தாழ்மையும் ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைகள் obedience and humility are conjoined twins தம்மை தாமே பாருங்க கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் படிங்க பிலிப்பிய இரண்டாவது ஆறாவசனம் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிலிப்பியர் ரெண்டு ஏழு தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே அடிமையின் ரூபம் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி தம்மை தாமே தாழ்த்தினார் சொல்லுங்க சிலுவையின் மரண பரியந்தம் என் ஏசு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் நல்லா விளங்கிக்கங்க உங்களால கீழ்ப்படிய முடியலனாலே உங்களுக்கு பெருமை நிறைய இருக்குன்னு அர்த்தம் if you can't obey then you have a lot of pride in you இன்னைக்கு உங்களால கீழ்ப்படிய முடியல பாத்தீங்களா today you are not able to obey இப்ப நாங்க சொல்ற சில காரியங்கள் கூட உங்களால கீழ்ப்படிய முடியல certain things that we say you are not able to obey இதயத்துல மறைஞ்சிருக்கிற பெருமை தான் காரணம் all this because the pride that is ஏன் தெரியுமா பிசாசு பெருமையில தான் விழுந்து போனான் Satan fell because of pride. இந்த தூதர்கள் எதில விழுந்து போனாங்க? You know where the angels பெருமையில தான் விழுந்து போனாங்க. Pride they fell. அப்ப சாத்தா என்ன நினைக்கிறான்னா? You know what Satan thinks? பெருமையை கொடுத்து இவங்களை கீழ்ப்படியாமல மாத்திட்டோம்னா இவங்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்துல இவங்க போக போய் சேர மாட்டாங்க நம்ம அந்த இடம் கேட்டோம் அது ஆண்டை தரமாட்டேன்றாரு அந்த இடத்துக்கு இவங்க எப்படி போறது அதனால இவங்களுக்குள்ள பெருமையை கொடுத்து இவங்களை கீழ்ப்படியாதவங்களா மாத்தி அந்த சியோன் புதிய எருசலேமுக்கு உங்களை போக விடாம தடை பண்ணணும் இதுதான் சாத்தாண்டிய நோக்கம் இது உங்களுக்கு தெரியலையா ஊழியக்காரங்க நாங்க சொல்லி கொடுக்கிறோம் உங்க மனக்கண்ணை திறந்து வைக்கிறோம் இன்னும் ஏன் நீங்க புரியாம இருக்கிறீங்க servants of God are opening your eyes of understanding why you don't still understand தேவ ஜனங்கள் எச்சரிக்கையா இருங்க People of God, be warned. கீழ்ப்படியாவிட்டால் என்னென்ன நடக்கும் என்று திரும்பவும் சொல்லுகிறேன் Again, I repeat what will happen if you disobey. ஆகாயத்த அதிகார பிரபுவின் ஆவி உன்னை அளக்களிக்கும் The spirit of the prince of the air will torment you. கீழ்ப்படிய கீழ்ப்படியாவிட்டால் தேவ கோபாக்கினை வரும் If you disobey, then you will face the indignation wrath of கீழ்ப்படியாவிட்டால் God. நீ அருவருக்கப்படத்தக்கவனாய் மாறி விடுவாய் If you disobey, you will be a, a, a எந்த abominable man. எந்த நற்கிரியை செய்ய நீ ஆகாதவனாய் போய் விடுவாய் You will not be a man ready for any good works. கீழ்ப்படியாவிட்டால் உக்கிர கோபாக்கினை வரும் If you disobey, you will face the indignation revelation of God. கீழ்ப்படியாவிட்டால் நீ கடைசி காலத்தின் அடையாளமாய் இருக்கிறாய். If you disobey you are the, uh, uh, the sign of the last days. கீழ்ப்படியாவிட்டால் நீதியுள்ள ஆக்கினை உன் மேல கர்த்தர் செலுத்துவார். If you disobey the Lord will send a righteous judgment on you. கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தருடைய கை நாள் முழுவதும் உனக்கு விரோதமாய் நீட்டப்படுகிறது. If you disobey the hand of the Lord is stretched against you all the day. கீழ்ப்படியாவிட்டால் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாது. If you disobey you cannot enter into the rest of God. பைபிள்ல கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியும் தானே? You already know what is written in the word of God. ஆதாம் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். Adam was chased away the God of the garden. பாவ சந்ததியை பிறப்பித்தான் லார்ட் brought forth a சவுல் பட்டயத்தை நட்டு தற்கொலை செய்து கொண்டான் Saul tried to commit suicide யோனா மீன் வயிற்றில் போய் மூன்று நாள் அவதிப்பட்டான் Jonah was troubled in the belly of the fish தன்னுடைய ராஜஸ்திரியினுடைய பதவியிலிருந்து தூள தள்ளப்பட்டான் Vashti was pushed away from being queen இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே செத்து சவமாய் விழுந்தார்கள் the children of Israel they died on uh, in, in, in the wilderness இதுதான் கீழ்ப்படியாளுக்கு வந்த முடிவு this is the end of those who disobey நீங்களும் நானும் கடைசி நாக்கல வந்திருக்கிறோம் you and i come to the last days கர்த்தரிடத்தில் கேளுங்க ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிகிற கிருபையை தாங்க let us ask the lord lord give me the grace to obey இந்த 15 காரியங்களை வீட்ல நல்லா தியானிச்சு வச்சு நீங்க ஜீவிதத்துல ஒப்பு கொடுங்க you uh, meditate on these uh, பாருங்க நல்லா விளங்கிக்கங்க meditate கானானுக்குள்ள போனது ரெண்டு பேர் தான் ஒரு oh. யோசுவா ஒரு காலேப் only one joshua and one caleb entered the 6 லட்சம் பேர் கிளம்பி போனாங்க 6 lakh men ஆண்டவருக்கு எண்ணிக்கை விஷயம் கிடையாது the number does not matter for சிவகாசியில 400 பேர் சபைக்கு வரீங்க அது ஆண்டவருக்கு கணக்கு கிடையாது it is not a matter for god for 400 people ஒரு காலேபு ஒரு யோசுவா ரெண்டு பேர் கீழ்ப்படிறவங்களா இருக்கீங்களா சிறு மந்தையை பயப்படாதே உங்களுக்கு தான் பிதா ராஜ்யத்தை கொடுத்து ஆயத்தமா இருக்கிறாரு if there is one caleb and one joshua oh small எல்லாரும் பரலோகம் போயிரலாம் சொல்லி ஏமாந்து போகாதீங்க don't be dis uh, uh, don't be uh, ஆண்டவரே நைட்கிழமை நைட்கிழமை சர்ச்சுக்கு போனேனே அதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயமே கிடையாது don't try to cheat yourself saying you go to the church on every sunday white and white போட்டு போனேனே அதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது it's not a matter for god that you went white and white காணிக்கை தசமம் வாங்க கொடுத்தேனே அதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது oh i gave the tithe and the offering that is not a matter for god அன்னிய பாஷையில பேசினேனே அதெல்லாம் விஷயம் கிடையாது spoke with unknown tongues that is not a matter. ஐயோ நான் ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சேனே கார் ஓட்டினேனே அதெல்லாம் விஷயம் கிடையாது in the sons of god i drove the car that is not a matter வந்து செக் மாடு மாதிரி வேலை செஞ்சேனே பாயெல்லாம் விரிச்சேனே அதெல்லாம் ஆண்டருக்கு விஷயம் கிடையாது i worked in the uh, church uh, uh, ஊழியத்துக்கு காணிக்கையில் அள்ளி வீசினேனே அதெல்லாம் ஆண்டருக்கு விஷயம் கிடையாது i gave all the money for the meet sunday class ஊழிய நல்ல பறந்து பறந்து செஞ்சேனே கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னேனே அதெல்லாம் ஆண்டருக்கு விஷயம் கிடையாது i went to the villages and proclaimed the gospel that is not a matter for god நீ கீழ்ப்படிஞ்சியா did you obey நீ தாழ்மையா இருந்தியா did you humble yourself எல்லாவற்றையும் ஜெயித்த ஜெயாலியா மாறனியா did you win over all things ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ to him that overcometh அவர் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவார் i will cause him to sit with me on my throne சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெயம் எடுக்க முடியலனா if you are not able to surrender yourself to the வாசலுக்கு நீ வெளியில தான் நிக்கணும் you are outside the gates of heaven பேசுற நானா இருந்தாலும் சரி whether it's me who speaks கேக்குற நீயா இருந்தாலும் சரி whether you you you சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சா தான் உனக்கு ஆசீர்வாதம் unless and until you obey the truth that is blessing for you 400 பேர் வர்றீங்க போக இதுல எத்தனை பேர் கீழ்படிஞ்சு ஒப்பு கொடுத்து ஜெயாலியா மாறி பரலோகத்துக்கு போக போறீங்க போற வாசல் வழி இடுக்க நெருக்கமா இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கேட்டுக்கு oh, போகிற வாசல் வழி விசால அகலமா இருக்கு அதன் வழியா அநேகர் அந்த way of is so broad and many run தெரேன் அவங்களுக்கு குடும்ப ஜெபம் இருக்காது நோ ஃபேமிலி பிரேயர் தனி ஜெபம் பண்ண மாட்டாங்க நோ personal பிரேயர் பைபிள் படிக்க மாட்டாங்க don't read the word Bible study காத்து விட்டு வர மாட்டாங்க ஊழியக்காரங்க கீழ் படிய மாட்டாங்க don't by the word of sons of god அந்நிய பாஷை பேச மாட்டாங்க they don't speak with unknown tongues வசனத்துக்கு படிய மாட்டாங்க டோன்ட் ஸ்பீக் தி ட்ரூத் தேவனுடைய சத்தத்துக்கு அசட்ட பண்ணுவாங்க தே வில் uh, நீ எந்த குரூப்ல இருக்கிற நீ கீழ் படிந்தால் ஆசீர்வாதம் கீழ் கீழ்ப்படியாவிட்டால் சாபம் if you obey there is blessing if you uh, இன்னைக்கு கர்த்தர் மனம் திரும்புதலின் செய்தி உனக்கு தருகிறார் today the Lord is giving you the message of repentance இன்னைக்கு உன் இருதயத்தை இன்னும் கடினப்பட கடினப்படுத்திட்டே இருந்தேனா today if you harden your heart இது கிருபையின் காலம் அதனால ஆண்டவர் விட்டுருவார் சுருக்கு விட்டுருவார் because the period of grace the lord அந்த சுருக்கு கயிறு அப்படியே போயிட்டே இருக்கும் நீ போயிட்டே இரு கீழ் படியாம போயிட்டே இரு keep on going சில விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனையை கட் பண்ணிட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க certain believers go to work சாபம் உங்க குடும்பத்தை போட்டு ஆட்டி அலக்கழிக்க போகுது curses will come on your family மனந்திரும்பு repent கண்களை மூடுங்கள் கத்தருடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணுங்கள் ஆண்டவரே நான் கீழ்படியும்படியான கிருபை எனக்கு தாரு தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள் Suddenly, suddenly. உனக்கு கீழ்ப்படிதலின் சுபாவம் இல்லாதனால தான் நீ இன்னும் போராடிட்டே இருக்கிற. Because you don't have the nature of obedience, you still. இன்னைக்கு பாருங்க அநேகருக்கு கீழ்ப்படியாமையின் ஆவியினால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறீர்கள் many people have lost many blessings because they don't have the spirit of obedience today the lord is ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிய கூடிய கிருபையை தாங்க ask the lord lord give me the grace அந்த சிலுவையில இயேசு தொங்குறத பாருங்க look at jesus hanging on the cross அவர் சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் he obeyed till the cross நீ கீழ்ப்படிந்தால் இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் திறக்கப்படும் if you will obey the channels of blessing will be opened for you today யார் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் let not anyone ஆண்டவரே இன்று முதல் நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே lord today you give me the grace face to face எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஆண்டவரத்தில் சொல்லிக் கொண்டே இருங்க everyone sunday assemble the presence of god எனக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும் ஆண்டவரே lord give me the grace to obey எனக்கு கீழ்ப்படிய பலன் தாரும் ஆண்டவரே give me the strength to obey எனக்கு கீழ்ப்படிய அபிஷேகம் தாரும் ஆண்டவரே give me the anointing to obey கீழ்ப்படிய அபிஷேகம் தாரும் ஆண்டவரே give me the anointing to obey கீழ்ப்படிய கூடிய வல்லமை தாரும் ஆண்டவரே give me the power to obey நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறேன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் lord i surrender i accept that i am a disobedient மனம் திரும்பினால் மனம் திரும்பினால் if you will repent இப்பொழுது நீ கீழ்ப்படிந்தால் if you will obey now ஆண்டவரை நோக்கி நீ அபயம் கூப்பிடுவாயாக you will shout to the lord கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய கீழ்ப்படிதலை கண்டு இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கட்டும் the lord let him see your obedience and bless you now கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி இன்றைக்கு உன்னை விட்டு அகன்று போகட்டும் power the prince of the air let him be removed from uh, from you today மனம் திரும்பு repent இன்றைக்கு உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் நீ மனம் திரும்பு repent today that the lord has given you ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே lord i will obey ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் lord i will obey your word உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் கீழ்ப்படிவேன் உடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்படிவேன் சத்தியத்துக்கு நான் கீழ்படிவேன் ஆவியானவருக்கு நான் கீழ்படிவேன் பரம தரிசனத்துக்கு நான் கீழ்படிவேன் நடத்திப்புக்காரர்களுக்கு கீழ்படிவேன் எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு கீழ்படிவேன் உடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படிவேன் தேவ நீதிக்கு நான் கீழ்படிவேன் uh, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படிவேன் சொல்லுக்கு நான் கீழ்படிவேன் Lord I will obey your uh, sound திரங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவேன் I'll obey principalities and powers நான் மரணம் வரையும் கீழ்ப்படிவேன் all the way till death எனக்கு தாழ்மையை தாரும் give me the grace hallelujah நீ ஒப்பு கொடுத்தால் கத்தர் இன்னைக்கு உனக்கு உதவி செய்வார் if you will surrender the lord will help you எத்தனை பேர் மனம் திரும்புகிறீர்கள் how many of you repent எத்தனை பேர் உண்மையா உங்களை தாழ்த்துகிறீர்கள் how many of you truly எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் செல்ல போகிறீர்கள் how many of you are going to be on your knees ஆண்டவரே எனக்கு கிருபை தாரு lord give me the grace கத்தர் கீழ்ப்படியவர்களுக்கு தந்தலின பரிசுத்தாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது the anointing the holy spirit given to those who obey கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தலின பரிசுத்தாவி the anointing of the holy spirit given to those who obey யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ those who obey கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தர போகிறார் today the lord is going to give you the anointing of the holy spirit கர்த்தர் உங்களுக்கு பலன் தர போகிறார் the lord is going to give you strength கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் the lord is going to bless you கீழ்ப்படியவர்களுக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட போகிறது heaven the gates of heaven are going to be opened அவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள் they will enter into the rest இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயாக இந்த வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாயாக ஓ இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் உனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டு you will surrender there is a great rest for you கீழ்படிந்தாலும் எனக்கு உனக்கு அந்த இலை பாருதல் if you obey there is rest சீக்கிரத்தில் நம்முடைய பாடுகள் முடிய போகிறது வெரி சூன் யுவர் ப்ராப்ளம் கீழ்படிந்தவர்களை சேர்க்க ஆண்டவர் வர போகிறார் திஸ் கான் கம் டு தோ மனவாளன் இயேசு சிறு கூட்டத்தாரை சேர்க்க வர போகிறார் the bridegroom is gonna come together the small group எல்லாரையும் சேர்க்க முடியாக அல்ல நாட் எவ்ரிவன் கீழ்படுகிற ஒரு சிறு கூட்டத்தாரை சேர்க்க வர போகிறார் small group that is gonna obey தன்னை தாழ்த்துகிறவர்கள் தோஸ் ஹூ ஹம்பிள் தம்செல்ஸ் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் தோஸ் ஹூ ஹேவ் ஒபீடியன்ஸ் அவர்கள் தான் அவருடைய மனவாட்டி சபை தே ஆர் தி அவர்களை சேர்க்க மணவாளனே வரப்போகிறார்